ருபெல்லா எனும் தடுப்பூசி தற்போதைய சூழ்நிலையில் அனைவராலும் பேசப்படும் ஒரு தலைப்பாகும் இதற்கான காரணம் அண்மையில் தென்னிலங்கையில் உள்ள ஒரு பாடசாலை மாணவியின் மரணமே ஆகும் இன்றைய நிகழ்ச்சியில் ருபெல்லா பற்றிய விடயங்களை அறிய நாம் முயற்சித்தோம் இதற்காக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பிரதான ஆராய்ச்சியாளரும் மற்றும் விசேட வைத்தியருமான திருமதி பிரபா பலிகவட்டன அவர்களையும் மற்றும் ஆராய்ச்சியாளரும் அம்பரை மாவட்டத்தின் தொற்றுநோய் பிரிவின் மேற்பார்வையாளருமான திலக் ராஜபக்ஷ அவர்களையும் கேட்டறிகிறார் எமது கிழக்கு ஊடக இல்ல செய்தியாளர் நவுஸ்னா ருபெல்லா தடுப்பூசி என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் எமக்கு விவரத்தினை தந்தார் திருமதி பிரபா பலிகவர்ணன் அவர்கள் டுபெல்லா தடுப்பூசி என்பது சரியாக பார்த்தா இது உயிருள்ள தடுப்பு மருந்தாகும் இந்த தடுப்பு மருந்து நோய்க்கேற்ற வைரஸ் எடுத்து அவற்றில் தன்மையை குறைத்து குழந்தைகளுக்கு ஏற்றுறாங்க தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கும் மீள் வலுவூட்டல் சம்பந்தமான விவரங்களை தந்தார் திலக் ராஜபக்ஷ அவர்கள் பௌகே காலவல்ல ஓனத்தரம் கடந்த காலங்கள் குழந்தைகள் பலர் இறந்துள்ளனர் ஆனால் தேசிய மீள் வலுவூட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பின்னர் ஒரு குழந்தையேனும் ஈர்ப்பு வலி நோயினால் இறந்ததாக எந்த அறிக்கையும் கிடைக்கவில்லை மற்றும் டிக்டிசியா எனும் நோயானது குக்கல் போன்றவை காணப்படும் அப்படியான நோய்களும் அறிக்கையாகவில்லை இந்த ருபெல்லா தடுப்பூசி எதற்காக வழங்கப்படுகின்றது என்பதனை திருமதி பலிகவடன் அவர்களிடம் கேட்டபோது முதல் இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டது பதினொரு வயது பெண் பிள்ளைகள் முதல் நாற்பத்தி நான்கு வயது வரையான பெண்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்நோய் தாக்கப்பட்டா பிறக்கும் குழந்தைகள் அங்கவீனமாகவோ மூல வளர்ச்சி குறைவாகவோ பிறக்கலாம் இவற்றை தடுப்பதற்காகத்தான் ட்ருவல்லா தடுப்பூசி வழங்கப்படுகிறது இது தேசிய மட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஒன்று குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை தயாரிக்கவும் அதை பாவிப்பதற்கும் ஏதாவது சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றதா என்று கேட்டபோது விவரித்தார் திலக் ராஜபக்ஷ அவர்கள் ஏதாவது ஒரு நிறுவனம் மருந்து வகைகளை தயாரிக்கும் போது உலக சுகாதார அமைப்பின் கீழ் முதற்கட்டமாக அடிப்படை தகமைகளை பெற்றிருக்க வேண்டும் புபெல்லா தடுப்பூசி மருந்தை தயாரிக்கும் இந்திய நிறுவனம் உலக சுகாதார அமைப்பின் கீழ் அனுமதியை பெற்றிருக்கின்றது ஆனாலும் இந்நிறுவனம் அனுமதியை பெற்றிருக்கின்ற போதும் இலங்கைக்கு இம்மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது பேராசிரியர் குழுவின் மூலம் மீண்டும் ஒருமுறை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஏனைய நாடுகளில் எவ்வாறு பாவிக்கப்படுகின்றன அவர்களுக்கு கிடைத்த பெறுபவர்கள் எவை மற்றும் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்று ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இலங்கைக்கு இறக்குமதி செய்ய உத்தரவாதம் வழங்கப்படும்